我们公司。 ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானு தாலாவிற்கே உரித்தார் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தவகத்தாபிகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்றுக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு மதிக்கப்பட வேண்டிய கல்வி இயல் என்றொரு தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் சமுதாயம் என்னவோ இன்றைக்கு கல்வியை மதிக்க துவங்கிவிட்டது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்திலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்விகளை சமுதாயத்தை பொறுத்தவரை இன்னும் பின்னடைவில் தான் இருக்கிறோமே தவிர சமூக கல்வியியலில் ஒரு ஆண் அதீது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சித்துகு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு இந்த கல்விக்கு மரியாதை குறைந்தே வருவதை சமூகத்தில் காண முடிகிறது எது அசலோ அதை விட்டது சமூகம் எது உபரியாக இருக்கிறதோ அதை சமூகம் பிடித்துக் கொண்டது அதனால் சார்ந்த கல்வி வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற பொழுதே இப்படித்தான் சொல்லுவான் தாயிபத்தும் மின்கும் லம்யத்தம் தாயிபத்தும் மின்கும் இவர்களிலிருந்து ஒரு பிரிவினர்கள் தான் எத்த பக்கமுகித்தீர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் மார்க்கத்தை கற்பதற்கு ஒரு கூட்டம் வருவார்கள் என்றுதான் அண்ணா சொல்றான் எல்லாருமே மார்சாவுக்கு வந்துடணும் என்று அண்ணா சொல்லவில்லை உலகம் சார்ந்த கல்வியும் வேண்டும் ஆசிரத்து சார்ந்த கல்வியும் வேண்டும் இரண்டுமே ஒரு சேர இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பணிக்கிறார் உலகம் சார்ந்த கல்விக்கு கொடுக்கிற மரியாதை ஆசிரத்து சார்ந்த கல்விக்கு அசலான கல்விக்கு கொடுக்கப்படுவதில்லை இது நிதர்சனமான ஆனால் இந்த மார்க்கம் சார்ந்த கல்வியை குறித்து பெருமானார் பேசுகிற பொழுது அழகாக பேசுவார்கள் மன் சல்லா சலாத்தன் மால் ஜமாஆ பெருமானார் சொல்லுகிறார்கள் ஜமாஅத்தோடு யார் தொழுது வஜலச ஃபீ கல்வியினுடைய மஜ்லிஸிலே யார் அமர்ந்து குரானை யார் கேட்டு அமில பிஹி அதன்படி அமல் செய்கிறார்கள் அமர்ந்திருக்கிறதா எதுக்காக ஆகிரத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆகிரத்தின் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டாகுத்தாரா சித்த தாசியா நம்மை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் ஆறு வத்துக்களை அல்லாஹ் கொடுக்கிறார் யார் மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தை தெரிந்து கொள்ள அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறு கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்கிறான் அதில் ஒன்று அருளுக்கு மீறல் ஹலால் ஹலாலான உணவை அல்லாஹ் கொடுக்கிறான் வாக்கியத்திலேயே பெரிய வாக்கியம் ஹலாலான இரண்டாவதாக பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றும் அதாபில் கவர் கவரினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் மூன்றாவதாக சொன்னார்கள் நாளை மறுமையிலே நம்முடைய அமால் நாமா பட்டோலையை கொடுக்கப்படுகிற பொழுது வலது கையிலே அல்லாஹ் கொடுப்பான் இவர் என்னுடைய கலாமை கேட்டவர் என்னுடைய விஷயத்தை தெரிந்து அமல் செய்ய முயற்சித்தவர் என்று வலது கையிலே அல்லாஹ் கொடுப்பான் எமுரு அல சிராத்தி கல்வர்த்தி ஹாத்தி நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள் சிராத்தி முஸ்தத்தின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கிற ஆற்றலை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்குவான் நான்காவதாக யுக் சரூன யோமல் கியாமா அன்பியா அன்பியாக்களோடு எழுப்பப்படுகிற நன்னசீவை பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் ஆறாவதாக பணம்லாம் உபயோகம் ஜன்னா சொர்க்கத்திலே அல்லா உதரா ஒரு மாளிகையை கட்டித்தர தயாராக இருக்கிறான் இந்த ஆறையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவார்கள் அல்லாவிற்காக ரசூலுக்காக அல்லாவின் விஷயத்தை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி திருமண செல்லல்லா பழிவு செல்லும் அழகாக சொன்னார்கள் கபில அன்பு சவ்விது நீங்கள் தலைவராவதற்கு முன்னால் கல்வியை கற்றுக்கொண்டு தலைவராக ஆனா இன்னைக்கு நடைமுறை என்ன நாட்டில் தலைவராக இருந்தாலும் கல்வி கற்காதவர்களுக்கு தான் முன்னுரிமை மரியாதை டீ ஆத்திரவன் தான் தலைவனானா ஒரு காலத்துல டீ கடை வைத்திருந்தவர்கள் தலைவர் கல்வியை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு தலைவராகுங்கள் வீட்டு தலைவர் முதல் மகல்லா தலைவர் வரை நாட்டு தலைவர் வரை அத்தனை பேர்களுக்கும் பெருமானார் சொன்ன ஒருவரின் உபதேசம் நீங்கள் முதலில் கல்வியை தெரியுங்கள் பிறகு தலைவராகுங்கள் கல்வி இருந்தால்தான் சமூகத்திற்கு என்ன தேவை என்று உங்களால் அறிந்து செயல்பட முடியும் எவ்வளவு அழகான வார்த்தை உமரே பாருக்கு ரலியல்லாவினுடைய ஆட்சி காலத்துல கடைவீதிக்குள்ளே செல்வதாக இருந்தால் கல்வியாளர்கள் மட்டும்தான் கடை வைக்க முடியும் பஜார்ல கடை வைப்பதற்கு அனுமதி யாருக்குன்னா கல்வியாளர்களுக்கு தான் அவர்தான் சரியாக தெரிந்து மார்க்கத்தின் பிரகாரம் அவர் கொடுப்பார் என்பதற்காக வேண்டி விற்பது வாங்குவது இரண்டும் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக உமரடி அல்லா சொன்னார்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தால் மதீனாவின் மார்க்கெட்டுக்குள்ளே கடை வைப்பதற்கு முதல் தகுதி அவர் கல்வி படித்திருக்க வேண்டும் நம்மால் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் கல்லா பெட்டின்னு கற்காமலே அங்க போய் உட்கார்றதுனால அழகான ஒரு பெட்டி கல்லா பெட்டி நல்ல பேர் சமூகத்தின் நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒன்றாக கல்வியை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் கல்விக்கு நம்ம சமுதாயத்தை விட வேறு எந்த சமூகமும் நம்முடைய குரானை விட வேறு எதுவும் முக்கியத்துவம் அளிக்கவில்லை இவன் அப்பா சரி அல்லாஹுத்தாலா தன் தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள் அதான் அதுக்கும் மா அகுவ கயிறு முயன்றார் ஜிஹாதை விட ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்றார்கள் இவன் அப்பாஸ் ரலி அல்லாஹுத்தாலா போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய உயிரை நீக்கிற ஜிஹாதை விட பெரிய விஷயத்தை சொல்லட்டுமா என்று கேட்கிற பொழுது எல்லோரும் சொல்லுங்கள் என்றார்கள் அந்த தஜி அல் மஸ்ஜித பள்ளிக்கு வர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு பாவம் கல்வியிலிருந்து கொஞ்சம் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிவது கயிறுள்ளக்க நூறு ரக்காத்து நீ தொழுவதை விட சிறந்தது என்றார் பள்ளிவாசலுக்கு வந்து நூறு ரக்காத்து தொடுவதை விட பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொஞ்ச விஷயங்களை நீ கற்றுக்கொள்வது சிறந்தது என்றார்கள் இவன் அப்பாஸ் அலி இவ்வளவும் சொல்லியும் இந்த சமுதாயம் கல்வியிலே இரண்டு கல்வியிலேயுமே எப்படி இருக்கிறார்கள் என்பதை என்னை பார்க்க கிடைக்கும் கல்வியாளருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எல்லோரும் அறிந்தது கல்வியாளர்கள் மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அந்த கல்வியாளர்கள் குறித்து தெரிந்திருந்தும் கல்விக்குள்ளே நுழையாத சமுதாயம் எந்த சமுதாயம் என்றார் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் பெருமனா செல்லல்லாஹு அழிவு செல்லத்தினுடைய காலத்துல இறக்கப்பட்ட அந்த குர்ஹானில அல்லா ஜல்ல சாணகுத்தல ஒரு வரலாற்றை சொல்லுகிறான் கல்வியாளர் எந்த அளவிற்கு சிறப்பிக்கப்பட்டார்கள் என்று சுலைமான் அலி சலாத்தினுடைய வரலாறு வில்கி ராணியினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் யார் கொண்டு வர்றது ஜின்னிடத்தில் சொன்ன இப்ரீத் மினர்ஜின் சொல்கிறது ஒரு மூன்று நான்கு மணி நேரம் அவகாசம் தேவை என்கிறது ஆனா அல்லது இந்த இல்மு மினல் குரான் சார்ந்த கல்வி ஞானம் இல்மு மார்க்கம் சார்ந்த கல்வி ஞானம் படைத்தவர் இருக்கிறாரே ஆசிபிபுன் பரசையா மார்க்கம் சார்ந்த கல்வி ஞானம் படைத்தவர் அவர் சொன்னார் கண் சிமிட்டும் நேரத்திலே பில்கிஸ் ராணியின் சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லிவிட்டு கொண்டு வந்து நிறுத்தினார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவையிலே யாருக்கு மரியாதை வழங்கினார்கள் ஆசிபும் ரசியாவுக்கு தானே இப்ப கல்வியாளர்கள் அன்றிலிருந்தே மதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூசா அலை இஸ்லாத்தை அல்ல அனுப்புனாங்க எதிர் அலை இஸ்லாம் இடத்துல மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க அந்த மக்கள் கேட்டார்கள் இந்த சமூகத்தில் யார் அறிந்தவர் என்று கேட்கிற பொழுது மூசா அலை இஸ்லாம் காரணம் தூக்கிட்டாங்க நபி இல்லையா என்னை விட அறிந்தவர் யாரும் இல்லை என்று சொல்ல இல்லை இல்ல உன்னை விட ஒருவர் அறிந்திருக்கிறார் கடல்ல இருக்கிறாரு போய்ப்பா கடலில் இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் பொறிச்ச மீனை கையில தூக்கிட்டு போங்க அந்த பொறிச்ச மீன் வழிகாட்டும் இன்றைக்கு அதிர்த்தவர்கள் காட்டினர் பொறிச்ச மீன் வழிகாட்டும் உயிருள்ள மீன் அல்ல சாப்பிடுவதற்காக பொறித்து வைத்திருக்கிற மீன் வழிகாட்டும் என்றால் மூசாலை அலை அல்லாஹ் எவ்வளவு சாட்டை எழுதி கொடுக்கிறான் ஹயாத்தா இருக்கிற உனக்கு பெரிய தெரியும் சொல்றீங்க உன்னை விட அறிவாளி இந்த பொறிச்ச மீன் உனக்கு பாதை தெரியாது ஆனா இந்த பொறிச்ச மீனுக்கு பாட தெரியும் இப்ப மூசாலை இருக்கிறது எப்படி இருக்கும் பொறிச்ச மீன் வழிகாட்டு மரப்பே ஆமா தன் தோடர் யூஸ் அலகி அழைத்துக் கொண்டு சென்றார்கள் அந்த மீன் வழிகாட்டியது சென்றார்கள் விதிர் அலகி இருக்கிறார்கள் விதிர் அலகி சலாம் மூசா அலகி பார்த்த உடனே சொல்லிட்டாங்க உமக்கு எமக்கு ஒத்து வர உன் கல்வி வேற என் கல்வி வேற பாவா உங்களை எல்லாம் நம்மளை வச்சுக்கிட்டு தாக்கு பிடிக்க முடியாது ரொம்ப டென்ஷன் பார்ட் முடியாது அதெல்லாம் முடியும் நான் எப்படியாவது நீங்க உங்களுக்கு என்னென்ன சொல்லுகிறீர்களோ அத்தனையும் கேட்டு நடக்கிறேன் திரும்பி போன்னு மட்டும் சொல்லிடாரு மூணு சான்ஸ் கொடுத்தாங்க மூணு சான்ஸையும் பயன்படுத்தவில்லை கடைசியாக இனிமேல் உங்களுக்கு நமக்கு ஒத்து வராது உங்க கல்வி வேற நம்ம கல்வி வேற போயிட்டு வாங்கன்னு சொல்லி எதிர் இஸ்லாம் அனுப்பும் போது ஒரு வார்த்தையை சொல்லி எழுப்பினார்கள் புன் மிசாமா வலா தக்குன் வல்லாவா மூசா உன்னுடைய வாழ்க்கையை எல்லா நேரத்திலும் புன்னகையோடு இரு கடுகடுன்னு இருக்காதே கடுகெடுத்த முகத்தோடு இருக்காதே இஸ்ராயல் அலை இஸ்லாத்தை அறிஞ்சவங்க மூசா அலை இஸ்லாம் சாதாரண ஆடை மலக்குள் மூத்தா எட்டி அடித்தவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் கொஞ்சம் புன்னகையோடு இருங்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று கல்வி ஞானத்தை கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் ஒரு நபி ஒரு வழியிடத்திலே போய் கல்வியை தேடினார்களே எப்படி கல்வியாளர்கள் அல்லாஹுவிடத்திலே மதிப்பிற்குரியவர்கள் அதனாலதான் அல்லாஹ் நபியையே அங்கே அனுப்பணும் வரலாறுகள்ல பார்க்கிறோம் அபாய் அசீது இஸ்லாமின் அஹமத்துல்லாஹி தாலாலே ஒரு யூதன் அவனை விட அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிற காலத்தில் அபாயஜீரும் இஸ்லாமி சின்ன பையன் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற நேரம் எந்த கேள்வியை கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் என்று மாறு நட்டி பேசிய அந்த யூதனிடத்திலே அபாயஜீரும் இஸ்லாமி சென்றார்களாம் நீ மாறுதட்டுகிறாய் நீ எந்த கேள்வியை கேட்டாலும் நான் சொல்றேன் நீ என்ன கேட்கிறாயோ நான் சொல்லுகிறேன் அவாயதில் இஸ்லாமி ஒரு நிபந்தனை போட்டார்கள் நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னால் நீ இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து எத்தனை கேள்வி வேண்டாலும் கேளு நான் பதில் சொன்னால் முஸ்லீம் ஆவேன் அந்த யூதன் தான் மெத்த படித்தவனாயிற்று மற்ற மதங்களை பற்றி எல்லாம் ஆய்வு செய்தவனாயிற்று வரிசையா கேட்டான் ஒன்றுண்டு இரண்டில்லை அது என்ன இரண்டுண்டு மூன்றில்லை அது என்ன மூன்று உண்டு நான்கில்லை அது என்ன நான்கு உண்டு ஐந்து இல்லை ஐந்து உண்டு ஆறு இல்லை ஆறு உண்டு ஏழு இல்லை ஏழு உண்டு எட்டு இல்லை எட்டு உண்டு ஒன்பது இல்லை ஒன்பது உண்டு பத்து இல்லை வரிசையா போயிட்டே சொல்லுப்பா நாம அதெல்லாம் பேசாம எந்திரிச்சு போயிடுவோம் இது என்ன கேள்வியா ஒண்ணு ரெண்டு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நம்மள்ட்ட வந்து சொல்லி இருக்கிறாரு அபாயஜீவி இஸ்லாமி அழகாக சொன்னார்கள் அல்லா ஒருவன் இரண்டு இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் இரண்டாவது ஒருவன் கிடையாது இரண்டு ஒன்று மூன்று இல்லை உவல்நதி ஜாலல் லைல வன்னஹார் ஆயத்தை இரவு பகல் என்று ரெண்டுனா உண்டு மூணாவது ஒன்று கிடையாது இரண்டு ஒன்று மூன்று இல்லை இரவும் பகலும் அல்லாவினுடைய அட்டாச்சி ரெண்டு தான் மூன்று உண்டு நான்கு இல்லை கியாமத்து நாள் வருகிற பொழுது எல்லாம் அழிந்து போய்விடும் மூன்று மட்டும் இருக்கும் அரிசி இருக்கும் குருசு இருக்கும் அல்லாஹுவினுடைய களம் அவன் எழுதுவதற்கு பயன்படுத்திய பேனா இருக்கும் பாக்கி எதுவுமே இருக்காது அழிந்து போய்விடும் நான்குண்டு ஐந்து இல்லை வேதங்கள் மொத்தம் நான்கு தான் தௌரா இன்ஜீல் ஜபூர் ஃபுர்கான் உண்டு ஐந்தாவது ஒன்று கிடையாது ஐந்து உண்டு ஆறு இல்லை என்றால் அல்லாஹ் கடமையாக்கிய பரல்கள் மொத்தம் ஐந்து தான் ஆறாவது கிடையாது ஆறு உண்டு அல்லாஹ் இந்த உலகத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் படைப்பதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்ட நாட்கள் மொத்தம் ஆறு தான் ஏழாவது கிடையாது ஆறு நாட்களில் அனைத்தையும் முடித்தான் அல்லா குரான் சொல்லுகிறது ஏழு உண்டு எட்டு கிடையாது ஏழு வருடங்கள் சபா சமாவாத்தின் திபாப்பா ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் ஆன அளவு கூட போகல ஏழு உண்டு எட்டாவது கிடையாது எட்டு உண்டு ஒன்பது கிடையாது அரிசை சுமக்கிற மலக்குகள் குரான் சொல்லுகிறது கமானியா எட்டு பேர்கள் ஒன்பதாவது கிடையாது ஒன்பது உண்டு பத்து கிடையாது காணப்பில் மதீனத்தில் மதீனாவிலே ஒரு நகரத்திலே சாலிகளை சலாத்தை கொள்வதற்காக புறப்பட்டவர்கள் ஒன்பது பேர்கள் பத்தாவது கிடையாது பத்து உண்டு பதினொன்று கிடையாது என்றால் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் தமத்து ஆன ஹஜ்ஜிலே கரானான ஹஜ்ஜிலே குர்பானி கொடுக்க வசதி இல்லை என்றால் பத்து நோன்புகள் வைக்க வேண்டும் அங்கு ஏழு நோன்பு வைக்க வேண்டும் இங்கு வந்து மூன்று நோன்புகள் வைக்க வேண்டும் பதினொன்றாவது நோன்பு என்பது ஒன்று கிடையாது என்று வரிசையாக பதிலளிக்கிறார்கள் உடனே அந்த யூதன் இஸ்லாத்தை தழுவினான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் கல்வியால் கல்வியாளர்கள் மற்றவர்களை மடக்கி இஸ்லாத்திற்கு ஒழு சேர்த்தார்கள் என்ற வரலாறுகள் நிறைய கல்வியாளர்கள் என்றைக்கும் மதிக்கப்பட்டார்கள் ஒரு வரலாறு தகாபியினுடைய ஓரக்குறிப்பிலே எழுதுவார்கள் அழகான வரலாறு முகமது பின் சிறீன் ரஹமத்துல்லாஹி தால பெரிய கல்வியார் இவர்கள் பசராவினுடைய கடைவீதிகளை சென்று கொண்டிருக்கிற பொழுது தொழுகையின் நேரம் வருகிறது தொழுகைக்கு சென்றார்கள் தொழுகையை முடித்தார்கள் முடித்ததற்கு பிறகு கல்வியினுடைய மகிழ்ச்சி நடக்கிறது எல்லாம் உட்கார்ந்து பார்க்கிறார்கள் அஸ்பதி முனு நாகி தான அடையன் அவர்கள் கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ஒரு ஊர்ல ரெண்டு கல்வியாளர் இருந்தாங்கன்னா இவருக்கு அவர் மரியாதை கொடுக்க மாட்டார் அவருக்கு இவர் மரியாதை கொடுக்க மாட்டார் என்ன அவருக்கு தான் சொல்ல தெரியுமா அவருக்கு தான் கல்வியா எங்களுக்கு இல்லையா இதை விட பெரிய கூட்டம் எங்களுக்கு வரும் என்று அவங்க உட்கார்ந்துக்குவார் இதே நிலை இவனு சீரின் ரஹமத்துல்லாதி தாலாலையை பார்க்கிறார்கள் நாம ஏன் இங்க போய் உட்காரணும் நம்ம பார்த்தாக்கா நமக்கு இவர் மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்று ரகசியமாக தொழுதுவிட்டு புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் அன்று இரவு கனவிலே பெருமானாரை கண்டார்கள் இவனு சீரின் ரப்பத்துள்ளாகித்தாரே கனவிலே கண்மணி நாயகத்தை கண்டவுடன் பெருமானார் சொன்னார்கள் ஏன் முகம்மது ஏன் நீங்கள் அந்த சபையிலே இருக்க இவனு சரி நீ சபையிலே ஏன் இருக்கவில்லை அந்த சபையில் நீங்கள் இருந்தால் ஜிப்ரஹீலை கண்டிருக்கலாம் அந்த சபையிலே நீங்கள் இருந்திருந்தால் ஜிப்ரஹீலை கண்டிருக்கலாம் இப்ப கல்வியாளர்கள் எப்படி இருந்தார்கள் சமூகத்திலே வரலாறு சாதாரணமாக நம்முடைய வழக்கில பேசுவார்கள் ஒரு படித்தவனை கொண்டு போய் கூர்க்காவாக நிறுத்தினார்கள் வேற வேலையே இல்லை தான் கிடைச்சிருக்கு ஒரு துப்பாக்கியை கையில கொடுத்து அரசருடைய காலம் கூர்க்காவாக இரவு நேரத்திலே இரவு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இவருக்கு கொஞ்சம் எப்பயுமே தூங்கு மூஞ்சியாளு வேலையே கிடைக்காத ஒரு கல்வியாளன் இருக்கான்னா அவன் யாரா இருப்பான் ஆக சொம்பில் அரசர் எப்ப வர போறாரு நம்ம தூங்கலாம் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறார் ஒற்றர்கள் இவனுடைய துப்பாக்கியை தூக்கி கொண்டு சென்றார்கள் அரசர் அந்த பக்கமாக பவனி வருகிறார் திடீர்னு முழிச்ச ஒரு அரசரை பார்த்த உடனே பக்கத்துல இருக்க குச்சியை தூக்கி நின்ட்டார் ஒரு கட்டையை தூக்கிட்டு துப்பாக்கி மாதிரி நின்ட்டார் அரசர் பார்க்கிறாரு இவனை எப்படியாவது மட்டக்கணும் ஏனென்றால் இவன் வைத்திருப்பது கட்டை நாம் கொடுத்திருப்பது துப்பாக்கி அரசர் சொன்னாரு வேகமா பார்த்த உடனே இந்த ஆளை சுடு என்றார் இவன் அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்துல பதில் சொன்னா கெட்டவங்களை தான் இந்த துப்பாக்கி சுடுமே தவிர நல்ல ஆளை சுடாது நல்ல ஆளை சுடாது இவன் சொன்ன பதிலை கேட்டு மந்திரியாக மாற்றினார் இவரின் கல்வி அந்த சாதுரியம் இருந்து மந்திரி பதவி அளவிற்கு மாற்றியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் கதையில் இப்ப கல்வி ஒரு மனிதனை உயர்த்திக் கொண்டே இருக்கும் கற்றவர்களுக்கு அதனால் தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று தமிழர்கள் சொல்லுவார்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லத்தாக அழிவு செல்லும் அன்னவர்கள் பொருளாதாரத்தை இழந்ததற்காக வாழ்க்கையில் கவலைப்பட்டதாக வரலாறே இல்லை நீங்கள் அதீஸ் நூக்களை எடுத்து ஆய்வு செய்யுங்கள் பொருளாதார சேதம் பெருமானாருக்கு ஏற்பட்டு கவலைப்பட்டதாக ஒரு வரலாற்றை கூட காண முடியாது ஆனால் ஒரு கல்வியாளர் போய்விட்டால் பெருமானாரின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி யமாமா பொறுப்பு செல்கிறார்கள் எழுபது குர்ராக்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் எழுபது ஆபிதுல் குர்ஹான் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு பரிவசனம் அண்ணவர்கள் அன்னவர்கள் அழத் துவங்கி விட்டார்கள் குனூத்தே நாசிலா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அனத்தியாக்கள் வித்திரிலே குனூத் சாப்பியாக்கள் சுபரிலே குழு தோதுவார்கள் ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் குணு தோதினார்கள் ஐந்து நேரமும் குணு தோதினார்கள் அதீசுகள் சொல்லும் எதற்காக ஓதினார்கள் என்றால் கல்வியாளர்களை இழந்ததற்காக இதிலிருந்து கல்வியின் மகத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் பொருளாதாரத்தை இழந்ததற்கு பெருமானார் படாத கவலை கழுவிக்கப்பட்டார்களே அல்லா குரானிலே கூட நாயகமே நபியே நீங்கள் பொருளாதாரத்தை கேளுங்கள் என்று ஒரு வசனம் கூட கிடையாது கல்வியை அதிகமாக்கிக் கொடுறப்பே கல்வியை அதிகமாக்கிக் கொடுறப்பே என்று அல்லாஹ் கேட்க சொல்லுகிறார் என்றால் கல்வியினுடைய ஆற்றல் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பு இந்த கல்வி இந்த கல்வியை கற்றிருக்கிற அறிஞர்கள் இவர்களை குறித்து பேசுகிற பொழுது அல் உலமா உசுருதுல் அன்பியா உலமாக்கள் இருக்கிறார்களே அல் உலமா உசுருதுல் அஸ்மியா காலத்தின் ஒளிவிளக்குகள் உலமா அறிஞர்கள் உலமாக்கள் என்ற அஜத்குமார் என்ற அர்த்தம் அல்ல யார் யார் எந்தெந்த கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான் டாக்டர் மருத்துவத்தில் அவர் ஆடி இன்ஜினியர் பொறியியல் துறையிலே அவர் ஆடி இந்த உலமாக்கள் மட்டும் அறிஞர்கள் மட்டும் இல்லை என்றால் உலகம் இருட்டு போய்விடும் பெருமானார் சதல்லாஹ் அலிவசனம் அந்தவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த கல்வியை பற்றி குறித்து பேசுகிற பொழுது மாதிபுன் ஜபல் ரடி அல்லாஹாலா ஒரு நீண்ட ஹதீஸை சித்தரிக்கிறார் எல்லா ஹதீஸ் நூட்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஒரு நீண்ட ஹதீஸ் அல்லமுல் மாதிரி ஜபல் எல்லாம் சொல்லுகிற போது சொன்னார்கள் கல்வியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஜகாலத் இருக்கிறதே முட்டாள்தனம் இருக்கிறதே மடமை இருக்கிறதே அதை விட பெரிய நோய் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதற்கு தவறு செஞ்சிருவாரு சஜிதா தவு செய்து துள வைக்கிறார் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பின்னாடி தொழுகிற ஒருத்தர் அவர் எப்பயுமே அதிரத்து இல்லைன்னா தொழுக வைக்கிற பண்பாடு சில நேரத்தில் அஜர் ஊருக்கு போயிட்டாங்கன்னா தொலை வைக்கிற பண்பாடு ஒரு ஒரு குண்டு அதரத்து இல்ல இவரும் ஒரு நாள் சஜிதா சவு செஞ்சார் இவரும் ஒரு நாள் சஜிதா சவு செய்கிறார் தவறுக்கு சஜிதா செய்கிறார் தொழுக்கு முடிச்சதுக்கு பின்னாடி மக்கள்ல ஒருத்தர் கேட்டாராம் அஜர்த்தி ஏதாவது தொழுகையில தப்பு விட்டாக்கா சைதா சவு செய்வாங்க நீங்க சைதா சவு செஞ்சீங்களே என்ன செஞ்சீங்க நானும் தொழுகையில ஒரு தப்பு விட்டுட்டேன் அதனால தான் சைதா சவு செஞ்சேன் என்ன தப்பு விட்டீங்க என்று கேட்கும்போது ரெண்டாவது காத்துல எனக்கு காத்து புரிஞ்சிருச்சு அதுக்காக சைதாத்தவ செஞ்சேன்னா ஒழுவே போனதற்கு சைதாத்தவ செஞ்சிருக்காங்க இப்படி கல்வி இல்லை என்று சொன்னால் எல்லாமே பச அதனால கல்வி வேண்டும் பயின்னத்த அல்லுமகு அந்த கல்வியை கற்றுக்கொள்வது ஆசானா நன்மை என்றார்கள் கல்வியை கற்றுக்கொள்வது நன்மை பெரிய வேலை செய்ய தேவையில்லை கல்விக்காக நாம் அமர்ந்திருக்கிறோமே இதுவே அசனா நன்மை அபூதர் கலியல்லா அல்லாஹு அவர்களை பார்த்து பெருமனார் சல்லா அலைவசம் சொன்னார்கள் நீ அமர்ந்து காலையிலே அமர்ந்து கொஞ்ச நேரம் கல்வியை தேடுவதற்கிறதே இது உனக்கு எவ்வளவு சிறந்தது எழுபது ஆண்டுகள் நீ வணக்கம் செய்வதை விட கொஞ்ச நேரம் கல்வி இருக்கு அடுத்து சொன்னாங்க பெருமானார் தலபுகு பாதா கல்வியை தலவு செய்வது தேடுவது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புறமா இல்லையா எதற்காக அனுப்புகிறோம் கல்வியை தேடுவதற்காக இப்படி கல்வியை தேடுவதற்காக அனுப்புவது ஐவாதம் ஐவாதம் நமக்கு தெரியாமலேயே வணக்கம் நடந்து கொண்டிருக்கிறது கல்வியை தேடுவது ஐவாதா தஸ்பீர் கல்வியை குறித்து வீட்டிலே முதாக்கரா செய்கிறார்கள் படிச்ச கல்விய இரவு நேரத்தில் உட்கார்ந்து ரிவிஷன் பார்க்கிறார்கள் அல்லவா படிச்ச கல்வியை பார்ப்பது தஸ்மீகுக்கு சமம் தஸ்மீக ஓதுவதற்கு சமம் பெருமனா செல்லல்லா பொலிவசலம் சொல்லுகிறார்கள் வல் பஹ்சு அன்பு இது சம்பந்தமான கல்வி சம்பந்தமான ப்ராஜெக்ட் அது சம்பந்தமாக ஆய்வு செய்வது கல்வி ஆர் ஜிஹாதை போன்றது என்றார்கள் செல்லா செல்லல்லாஹ் அலிவசலம் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறதெல்லாம் இருக்கா இல்லையா இதற்கு பேர் அரபியில பஸ் என்று சொல்லுவார்கள் கல்வி சம்பந்தமான இன்டர்வியூ இருக்கிறதே இது ஜிஹாதுக்கு சமம் உண்மையிலேயே காலேஜுக்கு போகக்கூடியவர்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஜிஹாதுக்கு போன மாதிரி தான் போவான் வெற்றியா தோல்வியா சேர்ப்பானா சேர்க்க மாட்டானா காலேஜில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா ஜிஹாத் பெருமானார் அன்றே சொன்னார்கள் இப்படி இதற்காக வேண்டி கல்விக்காக வேண்டி பகஸ் செய்வது ஜிஹாதுக்கு சமம் பெருமானா சொல்லிவிட்டு சொன்னார்கள் தெரியாதவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கிறதே இது சதகா தான தர்மத்திலேயே சொல்லுவார்கள் தானத்திலே சிறந்த தானம் கண் தானம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பெருமானார் சொன்னார்கள் தானத்திலேயே சிறந்த தானம் கல்வி தானம் என்றார்கள் குமான் நம்பி குமான் செல்லல்லா தெரியாதவர்களுக்கு கல்வியை கொடுப்பது சதகா பதிலு கூலி தகுதி பெற்றவர்களுக்கு போய் தேடிச் சென்று கல்வியை கொடுப்பது குர்பா நன்மையான காரியம் இந்த கல்வி இருக்கிறது ஹயாத்துல் குலூபி பெருமானார் சொல்லுகிறார்கள் ஹயாத்துல் குலு மிளர் உள்ளத்துக்கு ஹயாத்து கல்விதான் உடலை வளர்க்கிறோம்னா ஒரு மனுஷன் பிறந்துட்டாக்கா உடலும் இருக்கிறது உள்ளமும் இருக்கிறது ரூகும் இருக்கிறது உடலுக்கு பார்த்தா சாப்பாடு என்னமான கொடுக்கிறான் பிறந்ததிலிருந்து தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறது அது அல்லாம ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சுன்னு சொன்னாக்கா அதுக்குன்னு வேற தனி செர்லாக்குன்னு சொல்லுவாங்க வேற என்னென்னமோ உணவுகள் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு அந்த புள்ள முழுங்காது ஆனாலும் வச்சு திணிக்கும் ஏன்னா அந்த உடல் புசு புசுன்னு வரணுமா அமுல் பேபி அதுக்கு பேர வச்சிருக்கா அமுல் பேபி மாறி என் புள்ள இருக்குமா இந்த உணவுக்கு உடலுக்கு உணவு கொடுக்கிறோமே உள்ளத்திற்கு உணவு இல்லை இவன் ரூகுக்கு உணவுகிறது இவனை இயக்கும் ரூகுக்கு உணவு கல்விதான் அயாத்துக்கு பெருமானார் விடவில்லை மீண்டும் பேசுகிறார்கள் குப்பத்துள் அபுதான் உடலுக்கு சக்தியை கொடுப்பதும் கல்விதான் கல்வியாளர்கள் நல்லா சம்பாதிக்கிறவன் எப்பயுமே ஊக்கமாத்தான் இருப்பான் கல்வி இருந்தால் காசு வந்துவிடும் காசு வந்து விட்டால் உடல் பருமன் தானாக வந்துவிடும் இதை பெருமானார் அழகாக சொல்கிறார்கள் கூப்பத்துள் அபுதான் உடலுக்கு சக்தியை கொடுப்பதும் கல்விதான் அத்த ஃபக்குர்ஃபிகி இந்த கல்வி விஷயமாக சிந்திப்பதிருக்கிறதே ஆய்வு மேற்கொள்வதிருக்கிறது இது அதில் விஷயம் காலம் காலமாக நோன்பு வைப்பதற்கு சமம் என்றார்கள் குமார் நபிகள் குமார் தான் வலிவு செல்லம் இந்த கல்வி இருக்கிறதே அறிவு அதாவது அவர் கல்வியாளர் தான் எது ஹரா எது ஹரா என்று அறிய முடியும் அந்த கல்விதான் இமாம் வல் அமல் தாவி இமாம் தான் முன்னாடி இருப்பார் மற்றவர்கள் எல்லாம் பின்னாடி இருப்போம் கல்வியாளர்கள் தான் இமாம்கள் ஒருத்தருக்கு உடம்பு சொல்லியும் இல்லையா அவருக்கு இமாமு டாக்டர் வீடு கட்டணுமா அவருக்கு இமாமு இன்ஜினியர் கல்வியாளர் தான் இமாமாக இருப்பார் மற்றவர்கள் அவரை பின்தொடரக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியை விட்டு விடாதீர்கள் குமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வலிவசெல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதோடு நிறுத்தவில்லை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி உண்மையிலேயே கல்வியாளர் யார் என்பதற்கு வெறும் எம்பிஏ படிச்சுட்டா அவர் கல்வியாளர் ஆயிடுவாரா ஏழு வருஷம் ஓடிட்டா கல்வியாளர் ஆயிடுவாரா அவர் டாக்டருக்கு படிச்சுட்டா கல்வியாளர் ஆயிடுவாரா படிப்பு வேறை கல்வியாளர் என்பது வேறை யார் கல்வியாளர் போதித்தவர்கள் உத்தம நபி சொல்லலாம் அஞ்சு தன்மை அவர்கிட்ட இருக்கணும் அவரை தான் கல்யாணம் அது எல்லா துறை பிஇ e படிச்சதுனால அவர் இன்ஜினியர் பட்டம் கிடைத்துவிடும் உண்மை இன்ஜினியரா ஏழு வருஷம் ஓடிட்டா ஆளும் பட்டம் கிடைத்துவிடும் உண்மை ஆளுமையா என்றால் பெருமானார் அதற்கு இலக்கணத்தை சொல்லுகிறார்கள் சக்கிலிருந்து சந்தேகத்திலிருந்து அவர் கல்வி யக்கீனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் உறுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை செய்யலாமா வேணாமா அதை செய்யலாமா வேணாமா ஒரு கட்டடத்தை கொண்டு போய் இதை கட்டுங்கன்னு கொடுத்துட்டா எப்படி கட்டுறது இப்படி கட்டுறதா அப்படி கட்டுறதா இந்த சந்தேகப்படக்கூடியவர் இந்த ஊசியை போடலாமா அந்த ஊசியை போடலாமா ரெண்டு ரக்காய் தொலை வைக்கலாமா நாலு ரக்காய் தொலை வைக்கலாமா இவர் கல்வியாளர் அல்ல சந்தேகத்திலிருந்து உறுதிக்கு வர வேண்டும் அபுகனிபர் அம்மத்துள்ளாதி தாலாளி இடத்துல இமாமுனா தஹாவி ரம்மத்துல்லா போய் கேட்கிறாங்க தஹாவி உங்க வாழ்க்கையில ரொம்ப மசாலா ஏறத்தாழ பல லட்சம் மசாயில்களை உருவாக்கியவர்கள் குரானில் இருந்து எடுத்தவர்கள் அவர்கள் அவர்களிடத்துல போய் கேட்டாங்களா உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருந்த பிரச்சனை அபுகணிப்பார் அமத்துல்லா சொன்னாங்க ஒரு அம்மாவை பற்றி இன்னொரு அம்மா கேட்டு வந்தாரு அந்த அம்மா இறந்து விட்டாரு ஒரு அம்மா கேட்கிறாங்க எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா மூத்த போயிட்டாங்க வௌத்துக்குள்ள குழந்தை உயிரோடு இருக்கிறது அதையும் சேர்த்து அடக்குவதா அல்லது இந்த குழந்தையும் எடுப்பதா மார்க்க பிரகாரம் என்ன செய்வது குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து சொல்லுங்கள் என்று சொல்ல இவா மகுபடிப்பா சொல்லுகிறார்கள் அதுதான் எனக்கு மிக பெரும் பிரச்சனையாகிறது ஆனாலும் என்னுடைய கல்வி சந்தேகத்திலிருந்து உறுதிக்கு சென்றது அதை அறுத்தி அந்த குழந்தையை எடு என்று சொல்லிவிட்டேன் எடு வச்சானா எனக்கு வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருந்தது தகாதி ரமத்துல சொன்னாங்களா அந்த குழந்தைய நான் தான் மாபெரும் மார்க்கவேரி தாவி சொல்கிறார்கள் நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த பத்துவா உறுதியா கொடுக்கலன்னா நான் கபருக்குள்ள தூக்கிட்டு இருக்கேன் என் தாயோடு அடக்கப்பட்டிருப்பேன் இந்த அளவுக்கு சக்கில் இருந்து எக்கீனுக்கு போக வேண்டும் அப்துல்லா மஸ்கூத் நடிகர் அவரிடத்திலே போய் ஒருவர் கேள்வி வைக்கிறார் மகர் எவ்வளவுன்னு சொல்லாமையே கல்யாணம் பண்ணிட்ட மனைவியை திருமணம் முடித்தார் மகள் கொடுக்க வேண்டுமா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா வாங்குற பழக்கம் இருக்கிறதுனால கொடுக்கிற பழக்கத்தை நிறைய பேர் மறந்துட்டோம் மகர் யார் கொடுக்கலையோ அவர் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று பொருள் மனைவியோடு அவர் கணவன் மனைவி உறவில் இல்லை விபச்சாரராக இருக்கிறார் கொடுக்கலைன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்துல்லா மஸ்கூத் அலி அல்லாஹு தலாவிடத்துல வந்து கேட்கிறார் மகர சொல்லாமலே கல்யாணம் பண்ணி மனைவியோடு சேராமலே மூத்த போயிட்டார் ஏதோ பாம்பு கடிச்சு எது கடிச்சு ஏதோ ஒண்ணு மூத்த போயிட்டார் இந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா குரான்ல இருந்து அதிக இருந்து வேண்டாம் நம்மளா இருந்தாக்கா அந்த அதை தேர்றோம் இதை தேர்றோம் அப்படி தேர்றோம் இப்படி தேர்றோம் ஆளை அழுப்பிடிச்சிருவோம் நான் மக்துல்லாஹி மஸ்கூத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் ஒரு மாத காலம் எனக்கு அவகாசம் கொடுங்கள் குரானில் இருந்து அதீசில் இருந்து நான் ஆய்வு செய்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே சொன்னார்கள் கண்டிப்பாக மகர மிசில் கொடுத்தார்கள் மகர மிசில்னாக்கா இவங்க அம்மாவுக்கு அல்லது காலாவுக்கு சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளவு மகர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மகரை கொடுத்தாக வேண்டும் கூடுதல் குறைத்தல் கிடையாது என்று தீர்ப்பு செய்கிறார்கள் இதை கேட்டுவிட்டு ஒருவர் வந்தார் சொன்னார் நாயகம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நாயகமும் இப்படித்தான் தீர்ப்பு செய்தார் சந்தேகப்படவில்லை சொல்லுகிற விஷயத்தை உறுதியாக செய்தார்கள் இரண்டாவது அடையாளம் சிறந்த கல்வியாளனுக்கு இரண்டாவது அடையாளம் மின தக்கப்புரி இல தவாகம் பெருமையிலிருந்து பணிவுக்கு வந்துவிட வேண்டும் நான் கல்வியாளனா நான் டாக்டர் கார்ல வந்து இறங்கினாலும் இவர் ஆம்பளை ஆம்பளை தானே மனுஷன் மனுஷன் தானே டாக்டரா இருக்கிறதுனால ரெண்டு கொம்பா இருக்கும் அஜத்தினால ரெண்டு கொம்பா இருக்கும் தவாது வேண்டும் அபு விட பெரிய கல்வியாளர் யார் பெருமானார் செல்லந்தா அலைஹி உடனே இருந்து எல்லா கல்விக்கும் பெற்று ஏராளமான ஹதீசுகளை மனநம் செய்த அபு ரலியன் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் மதாயின் கவர்னராக இருக்கிற பொழுது ஒரு அம்மா கொண்டு வந்து புல்லு கட்டத்துக்கு தலையில வச்சிருச்சு வீட்டு வரைக்கும் இந்த வாயாம இருக்கு கவர்னரின் தலையில் புல்லு புல்லு கட்டு பணிந்து சென்றார்கள் குனிந்து சென்றார்கள் தாயின் வீட்டுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு செல்லும் போது வர்றவங்க போறவங்க எல்லாம் அமீர் பூமியின் தலையில புல்லு கட்டா அஸ்லாம் அழைப்பு அமீர் பூமின்னு ஒண்ணு அந்த அம்மா வடவடத்து போச்சு நம்ம அமீர் பூமியின் தலையிலேயே ஏத்திட்டோமோ என்று சொல்லிவிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அம்மா நானும் சராசரி மனிதன் தான் ஒரு வேலையா தூக்கினாலும் அவன் தலையில் தூக்குவான் அல்லவா நான் உன் வீடு வரை வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து தந்துவிட்டு சென்றார்கள் என்று வரலாறு பார்க்கிறோமே அப்ப தவாதோ பணிவு வெறுமையிலிருந்து பணிவு வந்துவிட வேண்டும் சாதாரணமாகவே மரங்களை பற்றி சொல்லுவான் ஒரு கவிஞர் மரங்கள் தலையை கொடுக்கிற பொழுது தலை நிமிர்ந்து நிற்கும் அதே மாதிரி தான் படிக்கிற காலத்துல பார்த்தோம் சொன்னா தலை நிமிந்து நிற்பான் வண்டி ஓட்டுற ஓட்டே தனியா இருக்கும் முறுக்கிற முறுக்கு அவன் போற வேகம் எல்லாம் பார்க்கலாம் இவர் காலேஜ்ல படிக்கிறாரு அவர் சொல்லி தெரிய தேவையில்லை இவர் காலேஜ்ல படிக்கிறார் படித்து முடித்ததற்கு பிறகு கல்வி தெரிந்து கல்வி இவருக்குள்ளே வந்துவிட்டால் அதிலிருந்து பழிவு வந்துவிடும் பெருமானாரிடத்தில் படித்தவர்கள் அத்தனை பேர்களும் இதைத்தான் கையாண்டார்கள் குமான் நபிகள் குமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதக மக்காவிலே வெற்றி கண்டதற்கு பிறகு அவர்கள் உள்ளே நுழைந்த வரலாறுகள் எல்லோரும் அறிய வேண்டிய வரலாறுகள் எல்லோரும் சந்தோஷமாக செல்கிறார்கள் பெருமானார் மட்டும் தலை குனிந்து சென்றார்களே தலை குனிந்து சென்றார்களே அந்த சரித்திர நாயகன் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு கல்வி இருந்ததோ அந்த அளவிற்கு பணிவு பெருமானாரிடத்தில் மூன்றாவது மினல் அதாவது இதன் நசீகா விரோதத்தை எல்லாம் கல்வியாளர் விட்டுவிட்டு மக்களுக்கு பயனாளியாக வாழ நசீகத் தன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உபதேசம் செஞ்சு பணிவானவர்களாக வாழ இன்றைக்கு அது இருக்கிறதா அதாவது இருக்கக்கூடாது விரோதம் கல்வியாளனுக்கு ஆகாத தன்மை விரோதம் இன்றைக்கு டிவியில பார்த்தாலும் விரோதம் வெளியில பார்த்தாலும் விரோதம் எங்க பார்த்தாலும் விரோதம் இது கல்வியாளனின் அடையாளமா நமக்குள் இருக்கிற பிரச்சனைகள் கிறிஸ்துவர்களை எல்லாம் பார்க்கிறோம் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறார்கள் டிவியை போட்டு பார்த்தோம் சொன்னா இவன் அவனை திட்டதில்லை அவன் இவனை திட்டதில்லை யாரும் யாரையும் ஏற்றுவதில்லை இஸ்லாமிய சமூகத்துல மட்டும்தான் இந்த நிலை நல்ல வேலை அல்ல சகர் நேரத்துல அந்த நிலைமையை ஏற்படுத்தி நான் வேற யாருமே பார்க்காம நம்மளா பார்த்துட்டு இருக்கிறோம் மற்ற சமூகங்கள் பார்க்க ஆரம்பித்தால் நம் நிலை என்னாவது இந்த சமுதாயத்தை தாழ்த்த வேண்டும் இந்த சமுதாயத்தை அதிவாராளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எல்லோரும் திட்டமிட்டு இருக்கிற பொழுது நமக்குள்ளேயே வேதனை இவ்வளவு பிரச்சனைகளா அதுவும் பிரச்சனை பொதுமக்களை சார்ந்ததல்ல வாணிபர்களை சார்ந்ததல்ல கல்வியாளர்கள் தான் பிரச்சனைக்கு காரணமாகவே இருக்கிறார் மார்க்க அறிஞர்களே பிரச்சனைகளுடைய ஆரம்பமும் முடிவும் இருந்தால் இதை விட பெரிய பித்தனா உலகத்தில் என்ன இருக்க முடியும் எண்ணி பார்க்க வேண்டும் மனது வலிக்கிறது நம் சமூகத்தினுடைய தலைவர்களே இந்த நிலை சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இமாம்களுக்கே இந்த நிலையா அப்ப என்ன கல்வி வலித்திருக்கிறோம் தெரியவில்லையே அதாவத்திலிருந்து நசீகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் உண்மையான கல்வி நான்காவதாக சொன்னார்கள் மினர் ரியாதி இலல் எஹ்லாஸ் முகஸ்துதியிலிருந்து மன தூய்மையின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் அதான் உண்மையான கல்வி நாலு பேர் டாக்டர் சொல்லணும் நாலு பேர் இன்ஜினியர் சொல்லணும் நாலு காசை கொடுத்தோம்னு சொன்னா அவருக்கு ஒரு பெரிய போஸ்டர் வைக்கணும் பந்தாவுக்காக வேண்டியே வாழ்க்கை நிறைய பேத்துக்கு கார் தேவையில்லை பந்தாவுக்காகவே வாழ்க்கை ஆனால் அவசியம் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் இல்லை பந்தாவுக்காகவே வாழ்கிற வாழ்க்கையை யார் விடுகிறாரோ அவர்தான் தான் கல்யாணம் மன தூய்மை சகாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள் சாத்தமுள் அசம் ரஹமத்துல்லாஹி தாரா எவ்வளவு பெரிய இருக்கும் அவர்களிடத்திலே சென்று கேட்டார்கள் ஆத்தமுள்ள அசம் இடத்திலே இவ்வளவு பெரிய மாமேதியாக இருக்கிறீர்கள் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது ஆத்தமுல் அசம் அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள் நான் யாரின் மீதும் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை யாருக்காகவும் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன தெரியுமா ஏன் சாப்பாட்டை உலகத்துல வேற யாரும் சாப்பிட முடியாது நான் தான் சாப்பிடலாம் அல்ல எனக்குன்னு எழுதி வச்ச சாப்பாட்டை இன்னைக்கு இரவு எனக்குன்னு எழுதி வச்ச சாப்பாட்டை இன்னொரு ஆள் சாப்பிடவே முடியாது ஒரு நாய்க்கு என்று எழுதி வைத்து விட்டால் இவன் வாந்தி எடுத்தாவது அந்த நாய்க்கு கொடுத்துருவானே தவிர இவனால் உள்ளே அதை உட்கொள்ள முடியாது ஆத்தமுள்ள சொல்லுகிறார்கள் ரெண்டாவது நான் செய்யற வேலையை வேற யாரும் செய்ய முடியாது நான் நாலு ரக்கா தொழுகணும்னு நல்லா எழுதிட்டான் நான் தான் தொழுகணுமே தவிர என் இடத்துல வேறு யாரும் வந்து தொழ முடியாது என்னுடைய மரணத்தை வேறு யாரும் சுவைக்க முடியாது நான் தான் சுவைத்தான் என் மரணத்தை நான் தான் சுவைக்கவள் என் ரப்பை பார்த்து நான் தான் வெக்கப்பட வேண்டும் என் ரப்பு பார்த்துக்கிட்டே இருக்கிறானே நான் தவறு செய்கிறேனே நானே கல்லாக தண்டிப்பானே என்று என் ரப்பு பார்க்கிறான் என்ற சிந்தனை நான் எனக்கு இருக்க வேண்டியதை தவிர மற்றவர்களின் சிந்தனை எனக்கு தேவையில்லை இப்படித்தான் என் வாழ்நாளை நான் கழிக்கிறேன் என்றார்கள் இதுதான் ரியாவிலிருந்து இஹ்லாஸ் முகஸ்துதியிலிருந்து இஹ்லாசுக்கு செல்கிற வழி அஞ்சாவதாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக பணியாளராக இருக்க வேண்டும் பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது அல்லா அல்லாஹிடத்தில் எதிர்பார்க்க இவன் தான் உண்மையான கல்வியாளன் இந்த ஐந்து கடமைகளும் இருக்கிறதா இதையும் விட மேலாக அழிவும் அல்லா அவர்கள் ஒரு அதிசல ரொம்ப அழகாக சொல்லுவார் நமக்கு உடம்பு இருக்கிற மாதிரி கல்விக்கும் ஒரு உடல் இருக்கிறது நமக்கு உடம்பு இருக்கிற மாதிரி கல்விக்கும் ஒரு உடல் இருக்கிறது உடலோடு யார் கல்வியை கற்கிறார்களோ அவர்கள் தான் கல்வியாளர்கள் கல்விக்கும் நமக்கு எப்படி தலை இருக்கிறது கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது வாய் இருக்கிறது கை கால்கள் இருக்கிறது இதை போன்று கல்விக்கும் உடல் இருக்கிறது கல்விக்கு தலை எது தெரியுமா அடிதடிகள் தாக்குத்தலா சொல்கிறார்கள் கல்விக்கு தலை எது தெரியுமா அத்தவாவு பணிவாக நடப்பது என்றார்கள் ஒரு மனிதனிடத்திலே பணிவில்லை என்றால் தலையில்லாத கல்வியை அவர் கற்றிருக்கிறார் அர்த்தம் இன்னைக்கு வாத்தியாருக்கே பணிகிறது இல்லைங்க மாணவர்கள் ஐயாசாமி வாதியார் என்று ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினார் நாங்க படிச்ச காலத்துல அவருக்கே இவன் எதிர் திருக்குறள் எழுதினான் அகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தலையெழுத்துன்னு போட்டான் வாதியாருக்கே குரல் எழுதுகிற அளவிற்கு மாணவர்கள் என்றால் அது எங்கே பணிவிருக்க போகிறது எண்ணி பார்க்க சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு கெமிஸ்ட்ரி சார் வர்றாங்க பயாலஜி சார் வர்றாங்க பாட்டனி சார் வர்றாங்கன்னு சொன்ன காலம் நம்ம காலம் இப்ப அப்படிலாம் இல்ல இந்த மாணவர்கள் கொஞ்சம் முன்னேறிய காலம் கெமிஸ்ட்ரி வருது பயாலஜி வருது பாட்டனி வருது மேக்ஸ் வருது மாடு வருது மாட்டுக்கு கொடுக்கிற மரியாதை இவருக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசானுக்கு வழங்கப்படுகிறது என்றால் எங்கே பணிவிருக்கிறது தலையில்லாத கல்வி சமூகத்திலே கொடுக்கப்படும் இந்த கல்விகளை தலை இருக்கிறதா தலையில்லாத முண்ட கல்விகள் சுருக்கமற்ற தலையில்லாத அதுக்கு முண்டோன்னு பேரு ஐநுல் ஐல் கல்வி என்ற உடலுக்கு கண் எது வரா அத்தும் மினல் ஹசதிவல் தீபா போராமை இருக்கக்கூடாது அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது இந்த கல்விதான் கண்ணுள்ள கல்வி ஒரு கல்வியாளன் இன்னொருவனின் மீது போராமைப்படுகிறான் என்றால் குறை சொல்லுகிறான் என்றால் இவன் கண்ணில்லாத கல்வியாளன் குருடன் கண்ணில்லாத கல்வியாளன் சமூகமே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த நிலை இருக்கிறதா அடுத்தவங்களை பத்தி பேசாம இருக்கணும் அபு கணிப்பா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி சொல்லுவார்கள் சுஃபியான சௌரி ரமத்துல்லாஹி அலை அவர்கிட்ட போய் கேட்டாங்களா சுஃபியான சௌரி இடத்துல அபு ஹனிபாவை விட பெரிய கஞ்சம் யாராவது இருக்கிறாங்க சுஃபியான் சொன்னாரா அவர் மாதிரி பெரிய கஞ்சம் யாருமே கிடையாது எல்லோரும் பெரிய கொடைவள்ளல் என்று சொல்கிறார்கள் நீங்கள் கஞ்சன் என்று சொல்கிறீர்களே அவர் காசுல கொடைவள்ளல்னா ஆனா அவர் நன்மையை யாருக்குமே கொடுக்க மாட்டார் யாரையுமே குறை சொல்ல மாட்டார் அவர் நன்மை யாருக்குமே போகாது ஆனா அவரை எல்லோரும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றான் அப்போ நீ பாத்திரீங்களேன்னு நன்மையை ஃபுல்லா மத்தவங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள் மற்றவர்களின் நன்மையை இவர் வாங்கிக் கொண்டே இருப்பார் இவரிடத்திலிருந்து நன்மைகள் செல்லவே செல்லாது நன்மையிலே கஞ்சல் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லுகிற பழக்கம் என்பது அவர்களின் வாழ்க்கையிலேயே இல்லை இந்த நிலை இருந்தால் கண்ணுள்ள கல்வியாளர் என்று பொருள் அதே மாதிரி கல்விக்கு காது என்ன தெரியுமா புதுநுள் அல்பம் சரியாக விளங்குவது சொல்ற விஷயங்களை கேட்கிற விஷயங்களை படிக்கிற விஷயங்களை சரியாக விளங்கினால் இவர் காதுள்ள கல்வியாளர் என்று பொருள் லிசானுள்ள கல்விக்கு நாவு உண்மை கல்விக்கு நாவு உண்மை உண்மை பேசுகிற கல்வியாளரா உண்மையை மட்டும் பேசுகிறாரா அது குறிப்பா வக்கீல்கள் உண்மையை மட்டும் பேசுகிறார்களா இப்படி பேசினால் இவர்கள் நான் உள்ள கல்வியாளர்கள் என்று பொருள் இல்லைன்னு சொன்னா ஊமைகள் ஊமை கல்வியாளர்கள் டாக்டர்த்தையும் வக்கீல்த்தையும் பொய்யே சொல்லக்கூடாது என்று சொன்ன காலமெல்லாம் போய் இன்னைக்கு ரெண்டு பேர்த்திலையும் பொய் சொன்னாத்தான் உயிர் மிச்சம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த சமூகம் பெரிய பணக்காரன் கூட மருத்துவமனைக்குள்ள போகும்போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போனாத்தான் ஒரு ரெண்டு லட்சத்தோட திரும்பி வெளியே வரலாம் ஆசிருக்கு நீங்க காப்பாத்தினா போதும் சொன்னா மையத்தை வச்சாவது பணத்தை வாங்க நிலைமை இப்படித்தானே சமூகத்தில் சொல்கிறது உண்மை சொல்லப்பட வேண்டிய இடத்திலே பொய்மைதான் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது இவர்கள் எல்லாம் கல்வியாளர்களா நாவில்லாத கல்வியாளர்கள் கல்விக்கு எது ரூ ஒரு மனிதனுக்கு உடல் எப்படி உடலுக்கு ரூ எப்படி அவசியமோ கல்விக்கு ரூ அத ஒழுக்கம் ஒழுக்கம் ஒருவர் இடத்துல இல்லை கல்வி மட்டும் இருக்கிறது ஒழுக்கம் ஒருவர் இடத்துல இல்லை என்று சொன்னால் ரூ இல்லாத கல்வியாளர் உயிர் இல்லாத பிணம் நடமாடும் பிணமாக இவர் கல்வியாளர் நடக்கிறார் என்று பொருள் ஒழுக்கம் வேண்டும் இன்றைக்கு எத்தனை பேர்களிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறது என்னை பார்க்கிறோம் கல்புல் எலும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளம் வேண்டும் இல்முக்கு உள்ளம் எது இல்முக்கு உள்ளம் நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மையை மட்டும்தான் நினைக்க வேண்டும் அகல் கல்விக்கு அறிவு எது மாரிபத்துல்லசியா விஷயங்களை அறிந்து கொண்டே செல்ல வேண்டும் எதுல் கல்விக்கு கை இருக்கிறதே அச்சப்பக்க பிறரின் மீது அன்பு காட்ட வேண்டும் கல்விக்கு கால் இருக்கிறதே அவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும் சியாரத்தில் உலமா கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் இருக்கு இப்ப இதுக்கு உணவு வேண்டுமல்லவா உணவு வேண்டுமல்லவா கல்விக்கு உணவு எது கல்வி என்ற உடலுக்கு உணவு எது அத்தக்குவா இரையச்சம் என்ற உணவு இருக்க வேண்டும் இது எல்லாம் இருந்தால்தான் உண்மையான கல்வியாளர் என்று பாபுத்தலா சொன்னார்களே இந்த கல்வியை ஒரு உலகம் இந்த கல்வியை இந்த உலகம் விடுமையானால் கண்டிப்பாக மதிக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய கல்வியில் சமூகத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை என்றால் அதை உருவாக்கி மதிக்க தகுந்த கல்வியியலை நாம் உருவாக்க வேண்டும் அல்ல அத்தனை ஆற்றலை நமக்கு விளக்குவானாக வாங்குவதாவா அலமது இல்லா அலமது இல்லா